அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இரவில் தன் படுக்கைக்கு வந்து தன் கண்ணத்தின் கீழ் கையை வைப்பார்கள் பின்பு அல்லாஹும் பிஸ்மிக்க அமூது வாஹியா என்று கூறுவார்கள் விழித்துவிட்டால் விட்டால் அல்ஹம்துல்லாஹில்லதி அஹியானா பாய்தமா அமாதனா வயிலை நிஷூர் என்று கூறுவார்கள் புகாரி ஆறு மூன்று ஒன்று நான்கு தூங்கும் முன் துவாவின் பொருள் இறைவனே உன் திருப்பெயராலேயே தூங்குகிறேன் உன் திருப்பெயராலேயே விழிப்பேன் எழுந்த பின் துவாவின் பொருள் எங்களை உறங்கச் செய்த பின் எங்களை விழிக்கச் செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவனிடமே திரும்பதல் உள்ளது